திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருமறை காடு திருச்சிற்றம்பலம் பொங்கும் வெண்மணர் காணர் திரை திரைத்தவள் முத்தம் கங்குலாரீருள் போழோ கலிமறை காடமர்ந்தார்தாம் திங்க சூடினரேனும் திரிபுரம் எரித்தனரேனோ எங்கும் எங்கள் பிரானார் புகழல திகழ் பழியிலரே கூனிளம் பீரை சூடி கொடுவரி தோலுடையாடை ஆனிலங்கீழரைந்தும் ஆடுவர் பூண்பதும் அரபம் காணலங்கழியோதம் கரையொடு கதிர்மணி ததும்ப தேனலங்கமிழ் சோலை திருமறை காடமர்ந்தாரே நுண்ணிதாய் வேளிதாகி நூல் கிடந்திலங்கு பொன்மார்பில் பண்ணியாழனமுரலோ பணிமொழி உமையொரு பாகன் தண்ணி தாய வெள்ளருவே சலசல நுரை மணி ததும்ப கண்ணிதானுமோர் பிறையார் கலிமறை காடமர்ந்தாரே ஏழைவன் கூறு கயலே இளம்படை தனதன கருதி தாழை வெண்மடர் புல்கும் தன்ம தன்மறை காடமர்ந்தார் தாம் மாழையங்கயலுண் கண் மலைமகள் கணவனதடியின் நீழலே சரணாக நினைபவர் வினை நலி வீலரே அரவம் வீக்கிய அறையும் அதிர்கழல் தழுவிய அடியும் பரபனா செய்த பாபம் பறைத்தர அருள்பவர் பதிதான் மரப நீடுயர் சோலை மழலை வெண்டி யாழ் செய்யும் மறை காட்டு இரவும் எல்லியும் பகலும் ஏத்துதல் குணமெனலாமே பல்லிலோடு கையேந்தே பாடியும் ஆடியும் பலி தேர் அல்லல் வாழ்க்கையரேனோ அழகிய தரிவரம்மடிகள் புல்லமேரோவர் பூதம் புடைசல உழிதர்வர் கீடமாம் மல்கு வெண்தீரையோத மாமரை காடது தானே நாகந்தான் கயிராக நளிர்வரை அதற்கு மத்தாக பாகத்தேவரோட சூரர் படுகடல் அளரழ கடைய வேக நஞ்சழ ஆங்கே வெறுவொடும் இருந்தெங்கும் போட ஆகம் தன்னில் வைத்தமீர்த்தம் ஆக்குவித்தான் மறை காடே தக்கன் வேள்வியை தகர்த்தோன் தனமொரு பெருமையோரான் மிக்கு மேற் சென்று மலையை எடுத்தலும் மலைமகள் நடுங்க நக்கு தன் தீரு வீரலால் ஊன்றலும் நடு நடுத்தர கண் பக்கபாயும் விட்டலர பரிந்தவன் பதிமறை காடே விண்ட மாமலரோனும் விளங்கொழி அரவணையானும் பண்டும் காண்பரிதாய பரிசினன் அவனுரை பதிதான் கண்டலங்கழியோதம் கரையொடு கதிர்மணி ததும்ப வண்டலங்கமள் சோலை மாமரை காடது தானே பெரிய பாகிய குடையும் பீலியும் அவை வெயிர்கரவாம் கரிய மண்டை கையேந்தி கல்லன உழி கழுக்கள் அரியவாக உண்டோதும் அவர் திறம் ஒழிந்து நம்மடிகள் பெரிய சீர்மறை காடே பேணுமின் மனமுடையீரே மையுலாம் பொழில் சூழ்ந்த மாமரை காடமர்ந்தாரை கையினால் தொழுதெழுவான் காழியொல் ஞான சம்பந்தன் செய்த செந்தமிழ் பத்தும் சிந்தையோட் சேர்க்க வல்லார் போய் பொய்யில் வானபரோடும் புகவலர் கொளவலர் புகழே சுவாமி மறைக்காட்டு மணாளர் அம்பாள் யாழை பழித்த மொழியாள் திருச்சிற்றம்பலம்